الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய முசலிம்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸு முப்பத்தி ஏழாவது ஹதீஸு இரண்டாம் பாகம் நேற்று முதல் பாகத்தில் நாம் இந்த புஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸின் முதல் பாகத்தை பற்றி பார்த்தோம் அல்லாஹு தாலா நன்மைகள் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்யக்கூடியது நாடினான் என்றால் அதற்கு அல்லாஹு தாலா ஒரு அஜரை எழுதிவிடுகின்றான் ஒரு கூலியை எழுதிவிடுகின்றான் அதை அவன் செய்யாவிட்டால் பிறகு அதை முழுமையாக செய்துவிட்டான் என்றால் அல்லாஹு தாலா ஒரு கூலியிலிருந்து எழுநூறு மடங்கு வரை மற்றும் அதைவிட பன்மடங்காக அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற விஷயங்களை பார்த்தோம் பிறகு எப்படி நிலைமைகள் வரும் என்ற அந்த எப்படி அல்லாஹால நல்ல அமல்களை எழுநூறு மடங்காகவும் பிறகு அதை பன்மடங்காகவும் ஆக்கின்ற என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது பாகம் நபிகள் நாயகம் சொல்லா அந்த ஹதீஸ் இன் ஹம் அபி அச்சின் ஃபலம் யமல்ஹா கெட்டபஹ் அல்லாஹ் ஹசனத்தின் கேமிலா அதே மனிதன் ஒருவன் ஒரு பாவத்தை செய்ய நினைத்தால் தீய செயலை செய்ய நினைத்தால் ஆனால் அந்த தீய செயலை அவன் செய்யவில்லை அல்லாஹ் அவனுக்கு அந்த தீய செயல் செய்யாததற்காக ஒரு அஜரை ஒரு நலனை ஒரு கூலியை அல்லாஹு தாலா எழுதிவிடுகின்றான் மற்றும் அவன் அந்த அமலை செய்ய வேண்டும் என்று தீய செயலை செய்ய வேண்டும் என்று உறுதி கொண்டு அந்த தீய செயலை செய்துவிட்டான் என்றால் அல்லாஹ் அந்த தீய செயலுக்கு கூறிய தண்டனை ஒரு தண்டனை தான் அவன் அங்கு எழுதுகின்றான் என்ற விஷயங்களை இந்த ஹரீஸில் பதிவாகி இருக்கின்றது அதே போல் எப்படி நாம் நல்ல அமல் செய்யக்கூடிய சில கட்டட கட்டங்கள் இருக்கின்றது என்று பார்த்தோமோ அதே போல தீய அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதன் தீய செயலை செய்ய வேண்டும் அல்லது தீய செயல் செய்ய வேண்டும் என்று நினை எண்ணம் கொள்ளும் பொழுது அதனுடைய படித்தரமும் இருக்கின்றது அது ஷேக் முகமது இப்னு சாலி அல் உசைமீன் ரஹிமல்ல அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள் முதல் நிலை எப்படியாக இருக்கும் என்றால் ஒரு மனிதன் தவறு செய்ய விரும்பும் பொழுது அவனுடைய சில நிலைமைகள் இருக்கின்றது முதல் நிலைமை ஐயஹும் அபி செய்யத்தின் ஐயா அசிம அலைஹா பி கல்வி ஒரு தவறை ஒரு தீங்கை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றான் பிறகு அதில் உறுதியாக இருக்கின்றான் மனதில் நான் செய்வேன் என்று அந்த உறுதியாக அந்த தீய தீங்கை அவன் செய்ய செய்வான் என்று உறுதி கொள்கின்றான் ஆனால் இது அவனுடைய மனசில் மட்டும்தான் இருக்கின்றது பிறகு அவன் என்ன நினைக்கின்றான் இந்த தவறை நான் செய்யக்கூடாது அல்லாஹ் தடுத்திருக்கின்றான் என்று என்ன செய்கின்றான் அந்த தீய செய்யக்கூடிய அந்த தீய செயலை அவன் விட்டு விடுகின்றான் எதற்காக அல்லாஹ் தடுத்தான் அல்லாவுக்காக அவன் விடுகின்றான் அதற்காக அல்லாஹ் தலா என்ன செய்கின்றான் அவனுக்கு ஒரு கூலியை ஒரு சிறந்த ஒரு கூலியை அல்லாஹு தாலா ஒரு நலனை எழுதி விடுகின்றான் இது யாருக்கு நல்ல ஒரு தவறை செய்ய விரும்பி உறுதி கொண்டு பிறகு அல்லாவுக்காக விடக்கூடியவனுக்கு தான் அல்லாஹ் இங்கு ஒரு கூலியை எழுதி விடுகின்றான் ஒரு நல்ல அமல் செய்யக்கூடிய கூலியை எழுதி விடுகின்றான் இது ஒரு நிலை இரண்டாவது நிலை கூறினார்கள் ஒரு மனிதன் ஒரு தவறை ஒரு தீங்கை செய்ய விரும்புகின்றான் பிறகு அதை உறுதியும் கொள்கின்றான் நான் செய்வேன் என்று ஆனால் அதற்காக எந்த ஒரு சோர்ஸையும் எந்த ஒரு பொருளையும் எதையும் அவன் அதை பயன்படுத்தவில்லை அதை முற் முற்கொள்ளவில்லை அப்படி இருக்கும் எப்படி என்றால் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கூறினார்கள் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு நபிசுல்லா அலி செல்லம் ஒரு எடுத்துக்காட்டு கூறும்பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் செல்வ செழிப்புகளை கொடுத்திருக்கின்றான் அவன் அந்த செல்வத்தை கொண்டு தவறான பாதையில் பயன்படுத்துகின்றான் வீண் விரையும் செய்கின்றான் பிறகு பாவங்களில் அவன் அதை செலவு செலுத்துகின்றான் இவனுக்கு இந்த பாவத்துடைய அவன் செலவு செய்த அந்த பாவத்தில் செலவு செய்த பாவம் கிடைக்கும் அதே போல் ஒரு மனிதன் அவனுக்கு செல்வம் இல்லை அவனுக்கு இந்த செழிப்பு இல்லை ஆனால் என்ன நினைக்கின்றான் எனக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் நானும் இந்த தீங்கில் இதைவிட அதிகமாகவும் அல்லது இதே போல இந்த தீங்கிலும் இப்படியே தான் நான் இதை வீணாக்கி இருப்பேன் என்று அவன் எண்ணுகின்றானோ இவர் இருவரும் அவருடைய எண்ணத்தினால் தீயதில் தீமையில் ஒன்றாக ஆகுவார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டது அதை கொண்டு அவன் தவறாக பயன்படுத்துகின்றான் அதற்கு அவனுக்கு தண்டனை ஒருவனுக்கு கொடுக்கப்படலை செல்வம் காசு கொடுக்கப்படலை ஆனால் என்ன எண்ணுகின்றான் எனக்கு இது கொடுத்தாலும் நானும் ஆடம்பரமான வாழ்க்கை இருப்பேன் வீண் விரைவும் செய்வேன் எங்கு அல்லாஹால தடுத்து இருக்கின்றோ அங்கு நான் இதை செலவு செய்வேன் என்று யார் உறுதி கொள்கின்றார்களோ அவருக்கும் அந்த தண்டனை அந்த நீயாவில் அவன் என்ன எண்ணத்தை கொண்டானோ அதற்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும் ஆக இரண்டாவது நிலைமை மனிதன் தீய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான் அதில் உறுதியாக இருக்கின்றான் ஆனால் அவனுக்கு எந்த ஒரு இது மாதிரி வாய்ப்புகள் கிடைப்பதில்லை ஆக இரண்டாவது நபருடைய நிலையை அவன் அவனுக்கு தீய விஷயங்கள் எழுதப்படும் ஒரு அந்த எண்ணத்திற்கு ஏற்பார் போல மூன்றாவது நிலைமை ஒரு மனிதன் தீய செயலை செய்ய நினைத்தான் பிறகு அதற்காக முயற்சியும் செய்தான் எவ்வளவு முடியுமோ தன்னுடைய முழு முயற்சியும் அவன் செய்தான் அந்த தீய செயலை செய்வதற்கு ஆனால் அவனால் செய்ய முடியவில்லை அவன் அவனால் செய்ய முடியவில்லை என்ற பொழுது அவனுக்கு அந்த தீய செயல் செய்யக்கூடியவனுக்கு எவ்வளவு பாவம் எழுதப்படுமோ அவ்வளவு முழுமையான பாவம் அவன் மீது எழுதப்படும் ஏனென்றால் அவன் உறுதி கொண்டு முயற்சியும் செய்தான் ஆனால் அந்த முயற்சியில் அவனுக்கு பலன் தரவில்லை எடுத்துக்காட்டாக நபி சொல்லா அலி செல்லம் இந்த இதற்கும் ஒரு ஹதி ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள் தகல் முஸ்லீமா இபி சைஃபைஹிமா இரண்டு முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் வாளை தூக்கி கொண்டு கொலை செய்ய வேண்டும் என்று இருந்து கொண்டு சண்டை போடுகின்றார்களோ இருவர்களும் ஃபல்காத்தில் கொல்லப்படக்கூடியவனும் நரகத்தில் செல்வான் கொல்லக்கூடியவனும் கொல்லக்கூடிய அந்த கொலை செய்யக்கூடியவனும் நரகத்தில் செல்வான் சாபாக்கள் கேட்டார்கள் நபி சொல்லா அலிஸ்லமே கொல்லக்கூடியவன் அந்த கொன்றவன் அவன் தவறு செய்தான் பாவம் செய்தான் அவனுக்கு நரகம் இருக்கின்றது கொல்லப்பட்டவன் என்ன பாவம் செய்தான் அவனுக்கு ஏன் தண்டனை இது என்று சொல்லும் பொழுது ஒகேன ஹரிசன் அலா கத்லி அலா கத்லி சாஹிபி அவனும் தன்னுடைய சகோதரனை கொள்ள வேண்டும் என்று உறுதியை உறுதியாக இருந்தால் வாய்ப்பு கிடைச்சி அவன் கொண்டிருப்பான் ஆக நபி சொல்லா அலிஸ்லாம் இங்கு இருவர்களும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் கூறுகிறார்கள் ஆக இந்த மூன்றாவது நிலை ஒரு மனிதனுக்கு அவன் எண்ணம் கொண்டு தீய விஷயத்தை எண்ணம் கொண்டு அதை முயற்சி செய்கின்றான் ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எடுத்துக்காட்டு இங்கு கூறினார்கள் ஒரு மனிதன் திருட விரும்புகின்றான் திருடுவதற்காக மாடியில் ஏற வேண்டும் என்று ஏணியை போட்டு எல்லாம் செய்கின்றான் ஆனால் அவனால் கடைசியாக திருட முடியல அவனுக்கு அங்கு தீய அவன் முழுமையாக ஒரு திருடன் என்ன ஒரு திருடனுக்கு என்ன தண்டனை இருக்குமோ அந்த தண்டனை எழுதப்படும் இது மூன்றாவது நிலை நான்காவது நிலை ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கும் தீய செயலை செய்வதற்கும் எண்ணம் கொள்கின்றான் பிறகு அவனுடைய மனசாட்சி கேட்கவில்லை அதை விட்டு விடுகின்றான் அவன் அல்லாவுக்காகவும் விடவில்லை அவன் அல்லாவுக்காக விடவில்லை அல்லது என்னால் முடியாது அவன் முயற்சி செய்தும் விடவில்லை மாறாக அவனுடைய மனசாட்சியை கேட்கல இந்த தவறு நான் செய்யணுமா சொல்லிட்டு அந்த மனசாட்சி கேட்காதனால விடுகின்றான் இப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு நன்மையும் எழுதப்படாது தீமையும் எழுதப்படாது நன்மை யாருக்கு எழுதப்படும் தீய விஷயத்தை விடக்கூடியவனுக்கு அல்லாவுக்காக விடக்கூடியவனுக்கு தான் நன்மை எழுதப்படும் ஆக இந்த நான்கு நிலைகள் இருக்கும் இந்த நான்கு நிலைகள் கொண்டுதான் அல்லாஹால மனிதனுக்கு நல்ல ஒரு தீய அமலை செய்யக்கூடிய எண்ணம் கொண்டு பிறகு அது அல்லாவுக்காக விடக்கூடியவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படும் அதே அந்த தீய செயலை செய்து அதை செய்து விட்டான் என்றால் அந்த தீய செயலுக்கு எவ்வளவு ஒரு சி ஒரு தீய செயலுக்கு தண்டனை இருக்கின்றதோ அவ்வளவுதான் அல்லாஹால தண்டிப்பான் ஆக இந்த ஹதீஸில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய சுகான அருளும் நம் மீது இருக் நம் மீது இருக்கின்றது எப்படி ஒரு அமலை செய்தோம் என்றால் வெறும் எண்ணம் கொண்டாலே நாம் நமக்கு ஒரு அமலுடைய அஜர் எழுதப்படுகின்றது அதை நாம் செய்து முடித்து விட்டோம் என்றால் பத்திலிருந்து எழுநூறு மடங்கும் பிறகு எழுநூறிலிருந்து பன்மடங்காக அல்லாஹ் தாலா அதற்கு கூலியை கொடுக்கின்றான் என்று அவன் கூறுகின்றான் இது அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய ஒரு அருளாக இருக்கின்றது அதே ஒரு பாவத்தை மனிதன் செய்தால் அவனுக்கு அந்த பாவத்திற்கு எவ்வளவு தண்டனை அவ்வளவுதான் கொடுக்கப்படும் இது அல்லாஹுடைய சுஹான் அல்லாஹ் அவன் நேர்மையை நிலைநாட்டக்கூடியவன் தீர்ப்பை சரியாக செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக இந்த விஷயத்தை நாம் அறிந்து நல்ல அமல்களை நாம் செய்வதற்கு முன் வர வேண்டும் நாம் எண்ணம் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் என்றால் நான் பள்ளிவாசலை கட்டுவேன் அல்லாவுக்கு நான் செல்வத்தை எனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் நான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வேன் உற்றார் உறவினர்கள் யார் என்ன தேவையுள்ளவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வேன் மார்க்கத்திற்காக உதவி செய்வேன் என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் உதவி செய்வேன் என்று நாம் எண்ணம் கொண்டோம் என்றால் அந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கின்றான் கண்டிப்பாக நம்முடைய எண்ணம் அன்புக்குறைகளே நாம் எண்ணக்கூடிய எண்ணம் நாம் உண்மையாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் அந்த வேலையை இலகுவாக ஆக்கிவிடுகின்றான் நாம் எண்ணக்கூடிய எண்ணம் ஒரு பொழு சரி எண்ணி பார்க்கலாம் ஒரு சான்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் என்று இருக்கும் பொழுது அது ஆகாது எப்படி ஒரு மனிதன் கடனை வாங்கிவிட்டு கடன் கொடு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக இரு இருப்பானோ அல்லாஹ் அந்த கடன் கொடுப்பதற்காக உதவி செய்வான் கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யலாம் கடன் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றலாம் கொஞ்சம் சிரமப்படுத்தலாம் சத்தாய்க்கலாம் என்று இருக்கும் பொழுது அதே நிலைமை தான் ஆகும் கடைசி வரைக்கும் அவனால் கடன் கொடுக்க முடியாது ஆக நல்ல அமலை நாம் எண்ணம் கொள்ளட்டும் இந்த எண்ணத்திற்கு அல்லாஹு தாலாவிடம் கூலி இருக்கின்றது நம்முடைய எண்ணம் சுத்தகம் சுத்தமாகவும் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக இந்த விஷயத்தை அறிந்து நாம் அமல்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிறகு பாவங்களிலிருந்து நாம் நாம் நம்மை முழுமையாக விலக்கி கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய அருளையும் பெறுவதற்குரிய தௌஃபீக் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த தோஃபிகை கொடுப்பானாக சுஹானக் அல்லாஹ் அபிஹம்திக்க அஷதல்லா இல்லாஹ் இல்லா தஸ்தக் இருக்கா இல்லை